சபரிமலைக்கு செல்லும் போது இருமுடி எடுத்து செல்ல வேண்டும் முன்முடியான ஒரு முடியில் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு வேண்டிய வகைகளும் பின்முடியான மறுமுடியில் வழிப்பயணத்தின் போது காட்டில் நாம் சாப்பிடுவதற்கு வேண்டிய உணவு வகைகளும் ஆகும்